ो रक्षतु नो जगत्त्रय गुरुः कृष्णम् नमस्यम्यहम् कृष्णेनामरशत्रवो विनिहताः कृष्णाय तस्मै नमः कृष्णादेव समुत्थितम् जगदिदम् कृष्णस्य दासोऽस्यहम् कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलम् हे कृष्णसंरक्षमम् शतमखमणिनीलाचारुकल्हारहस्ताम् स्तनभरनमिताङ्गी सान्द्रवत्सल्यसिन्धुः अलगविनिहितादिश्रद्भिराकृष्टनाथाम् विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानाम् श्रीमत्यै विष्णुचित्तर्यमनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमतेर्म्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् பெருமான் இந்த லோகத்திலே பல அவதாரங்கள் செய்கிறார் சாது பரித்திராணார்த்தமாகவும் துஷ்கிருத் விநாசார்த்தமாகவும் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காகவும் இந்நிலவுலகிலே இம்பெருமான் வந்து பிறக்கிறேன் என்று அவனே சொல்கிறான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயேக துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது பிரசித்தமான கீதாவச்சம் எத்தனையோ அவதாரங்கள் படியிருந்தாலும் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் தனிப்பட்ட சிறப்பை உடையதாக பார்க்கப்படுகிறது கிருஷ்ணாவதாரத்திலே ஆழ்வார்கள் ஈடுபட்டா மற்ற அவதாரங்களிலே அவ்வளவு ஈடுபட்டதாக தெரியவில்லை இந்த கிருஷ்ணாவதார சேஷத்தை மிகவும் நன்றாக அனுபவித்தவர் பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் இந்த அவயவ வர்ணனம் பண்ணி இருக்கிறார் பெருமான் அவதரித்தானே அவதரித்த பிரகாரத்தை பெரியாழ்வார் திருமொழியிலே சொன்னார் இந்த அவதரித்த எம்பெருமானுடைய அவயவ சௌந்தர்யம் ஒவ்வொரு அவயவமும் எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக அனுபவித்து வெளியிடுகிறார் எம்பெருமானாலே வர மதிநலம் அருளப் பெற்றவர் அகையார் அந்த காலத்தை போல இவர் கண்டார் எம்பெருமான் காட்டினான் காட்டினபடியே கண்டு அதை வெளியிடுகிறார் அந்த காலத்திலே யசோத பிராட்டி குழந்தையை பெற்றாள் குழந்தையை பெற்றவள் அவள் எல்லோரையும் அருகிலே இருக்கும் அவர்களை எல்லாம் அழைத்து எல்லோருக்கும் அந்த எம்பெருமானுடைய அந்த அவய விசேஷங்களை ஒன்றொன்றாக காட்டி தானும் அனுபவித்து அவர்களையும் அனுபவிக்க பண்ணுவதாக ஒரு திருமொழி அவதரிக்கிறார் இரண்டாம் திருமொழி முதல் பத்திலே பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் திருமொழி அற்புதமான திருமொழி சீத கடல் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான திருமொழி முன் திருமொழியில அவதரித்தான் சொன்னார் மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அன்னநாரணன் நம்பிபிரான் மேல சுருட்டார் கடைசியா சுருட்டார் திருக்கோட்டியூர்ல அவதரித்தார் பெருமான் கண்ணபிரான் திருக்கோட்டியூர்ல அவதரித்தவன் அவன் அவதரித்த காலத்திலே நடந்த உபகாரணங்கள் எப்படி எல்லோரும் கொண்டாடினார்கள் சசம்பிரமா ஆனந்தப்பட்டு ஓடுவார் முழுவார் உகந்து ஆரிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டென்று ஆடுவார்களும் ஆய்த்தாய் பாடியே என்று பத்து பாசுரங்களாரே இந்த எம்பெருமான் அவதரித்த காலத்திலே கண்ணனாக பாடிக்கு வந்து சேர்ந்த காலத்திலே எப்படி எல்லோரும் ஆனந்தத்திலே மூழ்கி கிடைத்தார்கள் என்பதை அற்புதமாக பத்து பாசுரங்களால காட்டினார் அதற்கு மேலே இருபத்தி ஓரு பாசுரங்கள் அதுல இருபது பாசுரங்கள் பாதாதி கேசாந்த வர்ணம் அற்புதமாக வர்ணனம் பண்ணுகிறார் அந்த வர்ணனம் சீத கடல் தன்ன தேவை போதை குழலால் அசேவைக்கு போத்தந்த வேதை குறைவு சுவை தொண்ணும் பாதக்கமலங்கள் காணுகிறே பவளவாயில் வந்து காணுகிறே என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பத்து சீதக்கடல் இதுக்கு வியாக்கியாத மாமிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ற அங்கங்கே சில சில விசேஷார்த்தங்களை வியாக்கியானத்தை ஒட்டி நாம் அனுபவிக்க பெறலாம் ஏன் வியாக்கியானத்தோட கூட அனுபவித்தாதான் பரமரசமாக இருக்கக்கூடியது வியாக்கியான பகுதிகள் பல விசேஷார்த்தங்களை காட்டுகின்றன வியாக்கியானத்தையும் சேவித்து சிறிது சிறிது அதில் இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்களை யசாவகாசம் தெரிவிக்கிறேன் இந்த போட்டியில சீதக்கடல் குள்ளமுதன்ன தேவகி சீதக்கடல் குளிர்ந்த கடல் அந்த கடலை கடைந்தான் எம்பெருமான் ஈதக்கடல்னு சொல்லக்கூடியனாலே இவ்விடத்திலே பார்க்கடலை வெட்சிக்கிறார் மனவாள மாமுனிகள் அவர்கள் நினைத்தது அதுதான் ஏன் சீதக்கடலைத்தான் கடைந்தான் எம்பெருமான் கடலை கடைந்தார் இந்த சீதக்கடல் குளிர்ந்த கடலை கடைந்த காலத்திலே எத்தனையோ பதார்த்தங்கள் வந்தன கடைசியாக உள்ளமுதாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் வந்தார் மேலமுது சாதாரணமான அமுது வெண்ணவர் அமுதுடன் அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட வெம்பெருமானே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் விண்ணவர்கள் தேவதைகள் தேவகிரிகளுக்கு அசாரமாக இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் கடல்ல இருந்து வந்ததே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தான் உப்புச்சாருன்னு பேர் வச்சிருக்காங்க உப்புச்சாருன்னு பண்றோம் தலையிலேயே உப்புச்சாருன்னு ஒண்ணு இருக்கு அந்த உப்புச்சாரை காட்டிலும் சாரமா இருக்கக்கூடியது உப்புல யாரம் என்ன இருக்கு அது வெறும் கேவலம் தேகத்தை கூண் கட்டக்கூடியது சம்சாரத்தை விருத்தி பண்ணக்கூடியது அப்படிப்பட்டதை கொடுத்தான் அப்படி அசாரமா இருக்கிறத கொடுத்தான் அற்புதமா தெரிவிக்கிற வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை மாதவனை கேசவனை மாதவனைன்னா மா பெரிய பிராட்டியாருக்கு தவம் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் அந்த எம்பெருமான் பெரிய பிராட்டியாரை பெற்றான் சாரமானதை தான் கொண்டான் அசாரமா இருக்கிறத ரெண்டு பேர் கொடுத்தான் கேசவனை கேசவனை என்று தூக்கினான் உடர் ஐ வியாக்கியான் என்ற ஐ சுவாமியினுடைய வியாக்கியான் சொல்ற ஒன்ற ரெண்ட துப்பினான் எதை துப்பினான் டூன்னு துப்புறது அசாரமா இருக்கக்கூடியத அது கா என்கிற எழுத்தாலையும் ஈசன் என்கிற எழுத்தாலையும் சொல்லக்கூடியது இந்த ஈசனுக்கு எதை கொடுத்தான் அசாரமா இருக்கக்கூடிய இந்த விஷத்தை கொடுத்தான் மற்ற பேர்களுக்கு அஸ்வம் அத்தரம் இவைகளெல்லாவற்றையும் கொடுத்தான் பாரிஜாதம் முதலியவர்களை கொடுத்தான் அசாரமா இருக்கக்கூடியது அவர்களுக்கு கொடுத்து சாரமா இருக்கக்கூடியதை தான் கொண்டான் விண்ணவர் அமுதுன விண்ணவர்களெல்லாம் அமிர்தத்தை கொண்டார்கள் உள்ளமுது இது மேல் அமுது மேலே வந்த அமிர்தம் எது உள்ளமுதாக இருக்கக்கூடியது பெரிய விராட்டியார் பரமசாரமாக இருக்கக்கூடியவள் அவரைவன் கொண்டான் என்று தெரிவிக்கிற விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் வெண்ணமுதுண்ட வெம்பெருமானே என்கிறார் இடத்துல திருவங்கை ஆழ்வார் கடல் உள்ளமுதன்ன அதை போல இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை போல இருக்கக்கூடிய தேவகை பிராட்டி இந்த தேவகித் பிராட்டி பண்ணின காரியம் என்ன அதை சொல்ற கோதை குடலாள் தேவகித் பிராட்டியார் கோதை குடலாள்னா தேவகித் பிராட்டி எப்படிப்பட்டவள்னா நல்ல புஷ்பத்தினாலே அலங்காரம் பண்ணி கொண்ட தர மயிர் முடியை உடையவள் கோதை குடலாள் அசோதைக்கு போத்தந்த அசோதைக்கு வரவிட்ட போத்தந்தன்னு அவள் அனுப்பி வச்சான் பரம சௌபாகியத்தோட கூடினவள் தேவகி பிராட்டி அந்த பிராட்டிக்கு குழந்தை பிறந்தான் பிறந்தவுடனே உன்னை பார்த்து மறைத்துக்கொள் ஆயுதங்களை மறைத்துக்கொள் சர்வாபரணங்களையும் மறைத்துக்கொள் மறைத்துக் கொண்டு பிராகிருத்த சீச்சு உலகத்திலே எல்லோருக்கும் இருக்கும் குழந்தையைப் போல நீ ஆக வேண்டும் என்று சொல்ல உடனே எம்பெருமான் கேட்டான் பிராகிருத சிசுவாக ஆனான் அந்த எம்பெருமானே சொன்னான் என்னை கொண்டு போய் ஆயுர்பாடியில விட்டு அங்கு பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தையை கொண்டு வாருங்கோள்னு அவன் தெரிவித்தான் இவன் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ உடனே அதெல்லாம் வேண்டாம் உன்னை விட்டே நாளை பிரிந்திருக்க முடியாது நீதான் ஆயுதங்களோடு வந்திருக்கிறாயே அபரணங்களோடு வந்திருக்கிறாயே சர்வாயுதோபேதனாய் இருக்கக்கூடிய ஒன்னாலே கம்சனை அழிக்க முடியாதோ கம்சனை அழித்து எங்களை நீ சிறை விடுவிக்க வேண்டும் நீ பிறந்த உடனே கார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் போய்விட்டது நீ இனி எங்களை இந்த சிறையிலே வைக்கக்கூடாது கம்சனை அழிக்க வேணும் கம்சனை அழித்து எங்களை சிறை விடுவிக்க வேணும்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை குழந்தை பழைக்கலன்னு நினைச்சேன் குழந்தைக்கு என்ன ஆபத்து வருமோன்னு நினைச்சேன் மங்களாசாசனம் தற்கிறது அதனுடைய அந்த சர்வசக்தி யுத்ததை கண்டாலும் கூட சர்வாயுதோபேதனாக வந்திருக்கிறான் என்று அறிந்து கொண்டாலும் கூட அவனுடைய சௌந்தரிய சௌகுமாரியத்தை பார்த்தால் அதை முகத்திலே இருக்கக்கூடிய சௌந்தரிய சௌகுமாரியத்தை பார்த்தவாறே மற்ற குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கதி இதுக்கே ஏற்படக்கூடாதுல்ல மக்கள் அறுவரை கண்ணிட இழந்தவள் அவள் பேர் ஆறு பேரை பெற்றாள் ஆறு குழந்தைகளையும் அவள் கண் முன்னாலே பெரிய பாறையில ஓங்கி அடித்துக் கொன்றான் கம்சன் நேரம் பார்த்துட்டு இருந்தவள் ஆகையினாலே மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் அப்படின்னு அவளுக்கு தேவ பல பேர்கள் கொடுக்கிறார் குருவாச்சாரியர்கள் ஒரு அற்புதமான பேர் அப்படி இழந்தவள் அவளால இந்த இழப்பை நினைத்து பொறுக்க முடியவில்லை கொண்டு போய் விட்டுருந்தோம் அவன் சொன்ன பிரகாரமே இருக்கட்டும் எங்கானாலும் சரி கண்காணாத தேசமா இருந்தா சரி நாம் அவன் பிரிவை பொறுத்து கொள்ளலாம் அவன் கேமமா இருந்தா போதும் இதுதான் தாயினுடைய அபிப்பிராயமா இருக்கு தாயினுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கும் இந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல நன்னா இருந்தா போறணும் அதுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படாமல் இருக்க வேண்டும் நாம அவனை அனுபவிக்க முடியாமல் போனாலும் நாம அவனை வளர்க்காமல் போனாலும் எங்கேயாவது நன்னா வளரக்கூடிய இடத்துல வளர்ந்தானையனால் அதுவே போதும் என்று நினைத்தால் அப்படிப்பட்ட தேவகி பிராட்டி இந்த தேவகி பிராட்டி கொடுக்காமல் போனால் அன்று அனுப்பாமல் போயிருந்தால் ஒரு காலத்திலேயும் யசோதை பிராட்டிக்கு இந்த அனுபவம் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது ஆயினால முதல்ல வரை சொல்றார் போதை குடலால் அசோதைக்கு போத்தந்த போத்தந்தன்னா வரவிட்டந்த அனுப்பி வைத்தாள விடத்திலிருந்து தயார் சம்மதிக்க வேண்டாம் முதல்ல தாய் சம்மதிக்காம போனால் ஒரு காலத்திலேயும் குழந்தையை பிரிக்கவே முடியாது அவள் விடவிட்டாள் இந்த குழந்தையை அனுப்பினாள் சோதைக்கு போத்தந்த பேதை குடவி அங்கு வந்து சேர்ந்தா படுத்துட்டு இருக்கான் பேரை குழவி படுத்துட்டவன் ஒண்ணும் தெரியாதவனும் படுத்துருக்கான் பறந்தவன் எல்லா காரியம் பண்ணியாச்சு என்ன கொண்டு வாங்க கொண்டு போய் விடுன்னு சொன்னவன் சர்வாயுதோ பேதனா பிறந்தான் சர்வாபரணங்களோட பிறந்தான் தானானு தன் வடிவை அவனுக்கு காட்டினான் அப்படிப்பட்டவன் இவனே சொன்னான் இவனுடைய சம்பந்தத்தாலேதான் முழந்த அளவாக கோதாவரி அந்த யமுனையாவது வத்தி கொடுத்தது இதெல்லாம் பண்ணிருக்கான் எல்லா காரியமும் தான் பண்ணிருக்கான் அப்படி இருக்கும் பொழுதோ ஒன்னும் தெரியாத குழந்தை ஒரு பேதை குழவி பேதையான குழல் ஒன்றும் அறியாத சிசுவாக சேமித்திருந்தான் அவரிடத்திலே முக்த சிசுவாக இருந்தான் அவரிடத்திலே பேதை குழலி பிடித்து சுவை தொண்ணும் பாத முதல்ல திருவடிகளை வர்ணிக்கிறார் அந்த திருவடி தாமரைகள் என்ன அழகாக இருக்கிறது வந்து பாருங்கோள் என்று எல்லோரையும் அழைக்கிறார் பேதை குழவி பிடித்து சுவை தொண்ணர் பெருமானுக்கு பேதை குழவின்னு பேர் வைத்தார் நமக்கெல்லாம் பேர் வைத்தார் அழுங்குழல் அனுபவிக்க போறோம் பெருமாள் திருமொழியில நமக்கெல்லாம் அழுங்குழவின் இப்போ அழற குழந்தை குழவி குழவின்னா குழந்தை அழிங்குழவியர் அழிங்குழவியாக இருக்கக்கூடியது பேதக்குழுவியனுடைய பத அமலத்தை பற்றினால் ஒழிய ஒரு காலத்தையும் என்னுடைய அழுகை தீரவே தீராது அந்த அழுங்குழவி அழுகையை நிறுத்த வேண்டுமே ஆனால் பேதைக்குழவியின் பாதக்கவனங்களை பிடிக்க வேணும் என்கிறார்கள் பெரியோர்கள் அதைத்தான் சொல்றார் விடத்துல பேதைக்குழவி பிடித்து சுவைத்தொண்டம் அதை எடுத்து வாயில வைத்துன்னு நன்னா அனுபவிக்கிறான் பிடித்து கைகளாலே பிடித்து சுவைத்து ரசித்து உண்ணுகிறான் எதுக்காக பண்றான் ஸ்ரீரங்கா ஸ்தலத்துல பராசரப்பட்டார் அற்புதமாக அனுகிரகிக்கிறார் இடத்துல எம்பெருமானே திருவடியை பிடிச்சு வாயில் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டார் அதுக்கு சமாதானம் எம்பெருமானு சொல்ல நான் காரியம் தான் பண்ணுவேன் சமாதானம் நீங்க தான் சொல்லணும் அதுக்காகத்தான் உங்களுக்கு தியானமே கொடுத்துருவேன் நீங்க சொல்லுங்க நான் சமாதானம் சொன்னா ஏத்துக்க மாட்டேன் எம்பெருமானுக்கு சமாதானம் தெரியாத சமாதானம் சொல்ல தெரியும் இருந்தாலும் கூட அவனே சமாதானம் சொன்னா எல்லாரும் ஏத்துக்க மாட்டான் உலகத்துல வேற காரியம் பண்ணிட்டு ஏதோ ஜஸ்டிஃபை பண்றான் உலகத்துல சொல்லுவோம் இல்லையா பண்ணின காரியத்தை அவரே சமாதானம் சொல்லுகிறார் அப்படின்னு நினைப்போம் மற்ற பேர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் அது நீங்க சொல்லுவோம் பராசர பட்டரை பார்த்து சொன்னால் உடனே சொல்கிறார் பராசர பட்டர் ஏன் வைத்துக் கொண்டாய் முக்த ஆனார் வைத்துக் கொண்டாய் வடதளம் அதிசய அரங்கதாமன் வடதளத்திலே நீ சேமித்துக் கொண்டாய் பவனான ஆரந்தளிர் உலகமுண்ட திருவாயனாக ஆனார் எல்லாவற்றையும் மையத்திலே வைத்துக் கொண்டாய் அப்பொழுது உண்டான ஆலந்தளிர் அந்த ஆலந்தளிரிலே நீ செயலித்துக் கொண்டாய் பட்டதளம் அதிசய்ய ரங்கதாமன் சைதை வார்ணவ கர்ணக பதாப்ஜம் ஒரு அதை படுத்துருக்கானே இந்த ஆலந்தளிர்ல படுத்துருக்கானே அது பார்த்தா எப்படி தெரியுமா ஒரு கடல் புட்டு சைனிஸ்தா போலே இருந்ததுன்னு வர்ணிக்கிறார் பராசரபட்டர் ஸ்ரீரங்கர அஷ்டவத்தில் உத்தர சேவகத்தில் ஸ்லோகம் சைதை வார்ணவ கர்ணக பதார்த்தம் அர்ணவ கர்ணகா கர்ணவம்னா சமுத்திரம் கர்ணகான்னா குழந்தை கடலை பிரசவிச்சதுன்னு கடல் பிரசவிச்சா கடல் பிரசவிக்கணும்லாம் கேட்கக்கூடாது கடல் தான் பிரசவிக்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கடல் பிரசவிக்குமே ஆனால் எப்படி இருக்கும்னா இந்த கண்ணன் படுத்துட்டு இருந்தானே ஆறிலேயே கண்ணன் படுத்துட்டு இருந்தானே போல இருக்கும் கண்ணல் கடல் நீல நிறம் இவனும் நீல நிறத்து அழகன் நாளே ஒரு குட்டி போல இருக்கிறாய் நீ சைத்த இவ அன்னவ கர்ணக பதாப்ஜம் அப்படி சைத்து கொண்டு திருவடித்தாமல் அடித்து அதிமுகம் அதிமுக முகத்திலே வாயிலே சேர்த்து கொண்டாய் சேர்த்து கொண்ட எதற்கா வைஷ்ணவ போக்கியம் ஜெகந்தி மாதும் அதிமுகம் உதரே ஜெகந்தி மாதும் விதவித வைஷ்ணவ போக்கிய நிச்சயாவா என்கிற பராசர பட்டர் இந்த காரணம் சொல்லியிருக்கார் எதுக்காக வாயை பிடிச்சு வைக்கின்ற பேரக்குழல் பிடித்து சுவை தூண்ணுவதற்கு காரணம் என்ன ரசிப்பதற்கு காரணம் என்ன அழகாக இடத்துல தெரிவிக்கிறார் அதை எடுத்து உதாகரிக்கிறார் மனோடமங்கிகள் இந்த பாசுரத்தினுடைய வியாட்சியானத்தில் வாயில வச்சிருந்தது காரணம் என்னன்னா வேதங்கள் சொல்லிட்டே இருக்கு வேத கோஷம் பண்ணிட்டே இருக்கா எப்பொழுது ஒரு பக்கத்துல வேதம் சம்ஸ்கிருத திராவிட வேத சூட்டை பந்தம் மதுச்சை மரிணி கரோதி என்கிறார் பராஜரப்பட்டர் ஒரு பாரிசுவத்துல வேத பாராயணம் பண்ணிட்டே இருக்கா மற்றொரு பாரிசுவத்துல திராவிட வேதம் ஆழ்வாரொழி திவ்ய சூக்தி பாராயணம் பண்ணிட்டே இருக்கா இவரமா நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கா நம்ம போல பாராயணம் பண்ணிச்சே தான் தூக்கம் வரும் ஆனந்தமா தூக்கம் வரும் சில பேர் பாராயணம் பண்ண அப்படியே சுக்கம் அடிய பாக்குறேன் என் பேர் பாக்குறேன் அப்படின்னு இருப்பான்னு அது இல்ல அண்ணா அந்த காலத்துல தூக்கம் குழந்தை தூங்கவே ராமாயண புஸ்தகத்தை எடுத்து தூளில போடுனார் ராமாயண புஸ்தகத்தை தூளில போட்டாக்கா தூக்கி போடுவான் குழந்தை ஏன் இவர் ராமாயண வாசிக்க ஆரம்பிச்சா தூக்கம் வருது அதனால சொல்றாரு அது போல எல்லாரும் தூக்கம் வருவதற்கு ஏதுவாரு இந்த எம்பெருமான் அவன் கை வாயில வைத்துக் கொண்டானே ரெண்டையும் சேவிக்கிறான் ரெண்டையும் திராவிட வேதம் சம்ஸ்கிருத வேதம் இரண்டையும் நன்ன கூர்ந்து கவனிக்கிறான் அந்த காலத்துல திராவிட வேதம் சொல்றதை உன் தேனிய மலரும் திருப்பாதம் திராவிட வேதம் சம்ஸ்கிருத வேதம் சொல்றதே விஷ்ணோப்பதே பரமே மத்வ உற்சகா உயர்ந்த இந்தருமானுடைய திருவடி தாமரே மத்வஹா மதுனஹா உற்சகா உற்சவா மதுனஹான்னா தேன் பெருகிறதுன்னா தேன் ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது அவருடைய திருவடி தாமரல் இருந்து சொன்னதே வேதம் வேதம் தமிழ் செய்த மாறன் சொன்ன உன் தேனை மலரும் திருப்பால் சேருமாறு வினையேனே என்றார் இவருடைய திருவடி தாமரிலிருந்து தேன் பெறுகிறதுன்னு சொன்ன இந்த ரெண்டையும் கேட்டான் அப்படியா நம்ம திருவடி இருந்து தேன் பெறுகிறதா எல்லாம் இவ எப்படியோ சொல்றாளே நமக்கு தெரியலையே தேன் பெறுகிறதா தெரியலையே அது பார்க்கணுமே அப்படின்னு அவன் நினைத்தான் அதுக்கு என்ன பண்றது பெரியவனா பரமத்தை தூக்கி வேலை வச்சுக்க முடியுமா இல்ல பெரிய பெருமாளா இருந்து பண்ண முடியுமா அதற்காக ஒரு அவதாரம் அதுதான் முக்த சிஜுர் வடதலே செய்தோ தன்பா தன்பா ஜெகந்தி விபிருஷே சதிகாசமே வாங்கிற புறத்தாழ்வா நல்ல சின்ன பவனான ஆரம்பத்தில் சேமித்துக் கொண்டான் சிறிய வழி எடுத்துட்டான் இவருடைய பிடித்தான் வாயில வச்சிருந்தான் வாயிலிருந்து நிறைய ஏன் வரு வாஸ்தவம் வாஸ்தவம் என்று ஐத்தான் பேதை குழல் பிடித்து சுவைத்தும் ஜமுகம் உதரே ஜெகந்தி மாகும் ஒரு காரணம் எதுக்கா பிடிச்சு வச்சிருந்தா தெரியுமா இது முதல் காரணம் முதல் காரணம் தேன் வருகிறதா அப்படின்னு பார்க்க வேணும் அதற்காக வாயிலே ஒழித்து வைத்துக் கொண்டாய் இரண்டாவது காரணம் சொல்ற தேனே மலரும் திருப்பாதம் என்று சொன்னபடினால வைத்துக் கொண்டது மட்டும் அல்லாமல் உள்ளெல்லாம் ஜெகத்து நிறைய போயிருக்கு பாவனா அவதாரத்திலே வந்தாய் மூவடிமன் கொண்டாய் அவனிடத்திலே கேட்டவாறு இவன் கொடுத்தான் அளந்தாய் திருவித்தவனா உலகத்தை எல்லாம் எதை கொண்டு அளந்தாய் திருவுடையை கொண்டு அளந்தாய் அதுதான் ஸ்கேல் உலகத்தை பிற்பாடு விழுங்கினான் அதே உலகத்தை ரட்சிப்பதற்காக வரையும் கொள்ளாதவரை ரட்சிக்கும் காலத்திலே வயிற்றிலே வைத்துக் கொண்டார் இப்ப எல்லாம் வயிற்றுக்குள்ள போயாச்சா இன்னும் வெளியில ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் எதை கொண்டு அளந்தானோ அதை கொண்டே உள்ள எல்லாம் போயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் என்ன திருவடி எடுத்தான் வாயில வச்சிருந்தான் உள்ளுக்குள்ள விட்டு பார்க்கிறான் எல்லாம் போயிருக்கான் இந்த ஸ்டேரை வச்சு நிறைய பெட்ரோல் போட்ட விற்பாடு அடைஞ்சு பார்க்கணும் அது சாப்பிட்டெல்லாம் அடியுக்கு இந்த ஜாபம் வரும் அவளுக்கு வேற இந்த ஜாபம் தான் விட்டு அளந்து பார்க்கிறாளே அத மாதிரி உள்ள அவனுடைய திருவடித்தாவல் தான் சேர் உள்ள விட்டான் அடைந்து பார்த்தான் அதிமுகம் உதரே ஜெகந்தி மாசும் நிகதித வைஷ்ணவ போக்கிய லிச்சையாவா இந்த வைஷ்ணவ விட்டு உன்னுடைய திருவடி தாமரைகளிலே பரம போக்கியமான தேன் மலர்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் வைத்தவர்கள் அவர்களுக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய தேன் அதிலிருந்து பெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காக வைத்துக் கொண்டார் என்று சொன்னார் மூணாவது காரணம் சேர்த்து தெரிவிக்கிறார் இடத்துல மணவாள மாமுனிகள் அற்புதமான விஷயம் அது வேதைக்குழவி ஏன் பிடித்து சுவை தூங்கிறது காரணம் சொல்ற உள்ளே சிறையிலே இட்டான் லோகம் அநியாயமா கொடுக்கும் வர வர ரொம்ப அநியாயமா கொடுக்கும் அநியாயமா பார்த்து போன உடனே பார்த்தான் எனக்கெல்லாம் கரணக்கலை வரங்களை கொடுத்தோம் நல்வழி போவார்கள் என்று பார்த்தோம் நல்வழி போகலை தீய வழியிலே போகிறார்கள் இது இவர்களை இப்படி வைத்திருந்தால் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து உலகத்தை எல்லாம் சம்ஹரிக்கிறான் உலகத்தை எல்லாம் வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் சிறையிலே இடுகிறான் கெட்ட வழியிலே போகும் ஒருத்தனை ராஜா சிறையிலே வைக்கிறான் சிறையிலே வைத்தவனுக்கு சாப்பாடு போடணும் என்னடா அவனை இத்தனை நாள் காணும் அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தன் அவன் சொல்றான் ஆயில் கெஸ்ட் கவர்மெண்ட் கெஸ்ட் இருக்கு கவர்மெண்ட் கெஸ்ட் என்ன அர்த்தம் சின்ன அர்த்தம் பெரிய கெஸ்ட் கெஸ்டா இருந்தான் அர்த்தமா அப்ப கொண்டு போய் வச்சாக்கா சோறு விட வேண்டாமோ சோறிடாமல் போனால் மரணம் அல்லவா சம்பவிக்கும் அல்ல உள்ளுக்குள்ள வச்சிருக்கானே அந்த ஜீவாத்மாக்கள் அவைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் தேனை அனுப்புவோம் தேனை அவர்கள் குதித்து ரஷணத்தை பெறட்டும் என்பதற்காக சிறையிலிட்டவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டியது கடமையாக கடமையாகையினாலே ரங்கராஜாவான எம்பெருமான் தேவராஜனான எம்பெருமான் வாயிலை வைத்துக் கொண்டான் அதிலிருந்து பெருகக்கூடிய தேனை புஜித்து சம்சாரிகள் அல்லது சேதனர்கள் வாழ்ந்தார்கள் அதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதைக்குழை பிடித்து சுவைத்தொன்னும் பாதக்கமலங்கள் அந்த பாதக்கமலங்கள் அற்புதமான பாத திருப்பாத கமலங்கள் பாருங்கோள் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரே பவளத்தை போன்ற சிவந்த அகரத்தை உடையவர்கள் நீங்கள் எம்பெருமானுடைய திருவடி தாவரலும் எப்படி இருக்குன்னா செம் மா பாதபத்து தரசியற் கொள்ளைன்ற அதுவும் அடியிலே சிவந்து மேலே கருத்து இருக்கக்கூடிய திருப்பாதம் நல்ல சிவந்த பவடத்தை போன்ற வாயுடையவர்கள் சிவப்பு நிறத்தை நன்னா அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து பாருங்கள்னு அவர்களை அழைக்கிறார் என்று அற்புதமான வியாக்கியானம் என்ற முதல் பாசுரத்திற்கு அடுத்த பாசுரம் முத்தும் மணியம் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணியரே இடையில் வந்து காணீர் ஒளி இடையில் ஒன்னுதலியில் வந்து ஒன் முதலியில் வந்து காணீரே என்று தெரிவிக்கிறார் அடுத்தபடியா முத்தும் பவளமும் அடுத்தபடியா திரு திரல்கள் திருப்பாதத்தை திருப்பாத கமலங்களை வர்ணித்தார் அடுத்தபடியாக அவருடைய திரு விரல்கள் செங்கமலக்கடல் சிற்றுகள் போல் விரலில் சேர்த்திகள் ஆடிகளும் பெண்களே அறையில் தங்கிய பொன்னுடம் அற்புதமான பாசுரம் மேல சொல்ற உய்ய உலகு படைத்துண்ட மணிவெயிரா சிங்கீர ஆட்டத்துல சொல்ற செங்கமலக்கடலில் சித்திர போல் விரலில் சேர்த்திகள் ஆடிகளும் பின்கிளை அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையும் பூவொடு பொன்மணியும் மோதரமும் கிரியும் மங்கன வன்படையும் கொள்வடையும் கொலையும் மகரமும் ஆடிகளும் சுட்டியும் முத்திலா எங்கள் குடிக்கரசே ஆடு செங்கீரை ஏழுலகம் உடையாய் ஆடு ஆடுகவேன்னு அற்புதமான பதியம் அர்த்தமே தெரிய வேண்டாம் பாசுரத்துக்கு ஒரு அர்த்தமும் தெரிய வேண்டாம் இந்த பழந்தைய வச்சுன்னு அடைச்ச என்னென்னமோ பாட்டு சொல்றேன் இன்னும் தத்தக்க பத்துக்கான ஓடாடுறேன் அதுக்கு பதிலா புதிய உலகம் படைத்துண்ட மணி வைகிறா அதை சொன்னா அந்த குழந்தை இருக்க ஆனந்தமா கேட்கும் தியானாதிக்கனா இருப்பன் பக்தியுக்தனா இருப்பன் வைராக்கியசாலியா இருப்பன் நம்ம என்ன கவனிச்சுப்பான் கடைசி காலத்துல அது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரங்கள் செங்கமல கடலில் சிச்சிதழ் போல் விரல் செங்கமல பூவை போல திருவடித்தாமரை அந்த செங்கமல பூல இருக்கே சின்ன சின்ன இதழ்கள் இருக்கின்றன பெட்டல் சிறை இந்த பெட்டல்ஸ போல இருக்கக்கூடியது இந்த சிறு விரல்கள் செங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆடிகளும் அதுல மோதிரங்கள் எல்லாம் அணிவித்திருக்கிறார் மேல வர்ணிக்கிறார் அது இருக்கட்டும் இவ்விடத்துல அனுபவத்தை தொடர்ந்து செய்வோம் எப்படிப்பட்டது முத்தும் மணியும் வைரமும் நண்பன் சத்தி பதித்து தலைப்பெய்கார் போல் எங்கே ஒன்று சேர்த்து இணைத்தாற் போல இருக்கக்கூடிய என்ன பண்ணிருக்க அந்த திருவடி தாமரைகளுக்கு பிராட்டி செய்த அலங்காரம் என்ன இந்த அலங்காரத்தை வர்ணிக்கிறார் விடத்திலே பெரியாழ்வார் திருவடிகளுக்கு செம்பஞ்ச சாத்துகிற போது ஒன்பது விரல்களும் நவரத்னத்தையும் மற்றொரு விரலுக்கு ஸ்வர்ணவர்ணத்தையும் பரபாதம் தோற்ற மாறி மாறி சாத்துகையாலே நீலரத்னம் போன்ற வடிவை உடையவனுடைய திருவடிகளில் பத்து விரலும் விரல் எப்படி இருக்கு என்ன இந்த பத்து விரல்ல ஒன்பது விரல்ல என்ன பண்ற ஒன்பது விரலுக்கு ஒரு வர்ணத்தை சாத்திர முத்தும் மணியும் முத்தை போலே மணியை போலே முத்தனுடைய நிறத்தை உடைய செம்பஞ்சு குழம்பு அது சாத்திர செம்பஞ்சு குழம்புன்னு சிவப்பு நிறமா இருக்கக்கூடிய ஒரு வர்ணம் அந்த வர்ணத்தை ஒன்பது விரல் சேர்த்துறான் ஒரு விரலுக்கு மாத்திரம் ரத்னத்தை போன்ற அழகான நிறத்தை உடைய செம்பஞ்சு பண் சாத்திர இப்ப பரபாகஷோட கான்ட்ராஸ்ட் கலை அதனாலே அழகா விளங்கக்கூடியது முத்தும் மணியும் வைரமும் சத்தி பதித்து எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கலை பெய்தாற் போல் சேர்த்து வைத்தால் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கும் அதை போல இருக்கக்கூடிய திருவடி தாமரைகளில் இருக்கும் விரல்கள் அவளை வந்து பாருங்கோள் என்று அடுத்தபடியாழை முத்தும் மணியும் வைரமும் நண்பனும் தத்தி பதித்த தலைப்பை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா பரஸ்பர சதிர்ஷமாறு திருவடி ஒன்று போலே மற்றொன்று இருக்கிறது இணைத்தாமரை அடின்னு கொண்டாடுகிறார்கள் அது சாமுத்திர கணத்துல ஒரு சேர்ந்தது ஒரு திருவடியை போல மற்றொரு திருவடி இருக்கணும் நம்ம திருவடிகள் இருக்கவே இருக்காது நிச்சயம் இருக்காது ஒண்ணு போல ஒண்ணு இருக்காது சைஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த கால் செருப்பும் அந்த கால் செருப்பும் ஒன்னா இருக்கான்னு பார்த்தாலே தெரியும் அதுல இருந்தே தெரியலாம் காலை பார்த்தாலே தெரியும் அது ரெண்டும் ஒன்னா இருக்கவே இருக்காது எம்பெருமானுடைய திருவடித்தாமல் ஒத்துட்டிருந்தவா காணிவே என்று அடுத்த வழியா தெரிவித்தார் அனைத்தோடு இளவாய்ச்சி பால் பாய்ந்த பொங்கை அனைத்தார உண்டு சிறந்த விப்பிள்ளை கணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிறங்கும் கணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிறங்கும் கணைக்கால் இருந்தவா காணியே காரிகையில் வந்து காணீரே காரிகையீர்னு பரம விலட்சணத்தோட கூடிய பெண்களை அழைத்து காட்டுகிறான் யசோதை அப்படிப்பட்டது என்ன அந்த பாசுரத்துல அடுத்தபடியா சொல்ற கணைக்கால் கணைக்கால் இந்த தண்டை வடை காப்பு குருசு இவையெல்லாம் சாப்பிடக்கூடிய இடத்திற்கு கணைக்கால் என்று பெயர் அந்த கணைக்காலை அடுத்தவுடைய கேட்டான் முதல்ல திருவடி திருவடியினுடைய விரல்கள் விரல்களானவாறு கணைக்கால்கள் கணைக்கால்களை அற்புதமாக வர்ணிக்கிறார் இடத்துல பனைத்தோல் இடவாய்ச்சி பனைத்தோல் இடவாய்ச்சி அந்த இளவாட்சி ஆட்சி இருக்கிறாரே ரொம்ப பருவத்தோடை கூடினவள் இடம் ஆட்சி இடம் அங்க இடமங்கையா இருக்கிறவள் அவருடைய அவயவத்தினுடைய வர்ணனத்தை யசோதை பிராட்டியை வர்ணிக்கிறார் முதல் பனைத்தோல் இளவாய்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் அபிப்பிராயம் கேட்கிறார் மனவள மௌனிகள் வியாக்கியானத்துல அது இல்லாத போனா நமக்கு அர்த்தமே தெரியாது எதற்கா அவளை வர்ணிக்கிறோம் அவளை வர்ணிக்கிற பொழுது அவளுடைய தோல் அழக வர்ணிக்கிறார் பனை பார்த்திருக்கக்கூடிய மூங்கில் மூங்கில போல உருண்டையா இருக்கு திரண்டு இருக்கு நீண்டிருக்கு அழகாக இருக்கக்கூடிய இளம் மூங்கில போல இருக்கக்கூடிய தோலை உடையவள் பேயினன்ன வெண்ணை வெண்ணையுண்டான் இவனென்றே கேசன் என்ன வெந்தெருமான் கேசன் என்ன வெந்தெருமான் எவ்வளவு கிடந்தான் என்று பாசுரம் தோளுக்கு எப்பவுமே பெண்களுடைய தோளுக்கு மூங்கிலை திருஷ்டாந்தமாக சொல்லுதுண்டு அதைத்தான் பனைத்தோல் இளவாய்ச்சி பனைத்திருக்கக்கூடிய உருண்டு திரண்டு நீண்டு அழகாக இருக்கக்கூடிய பசுமையோட இருக்கக்கூடிய தோலை உடையவள்னு வர்ணித்தார் தோழையுடைய பெண் பிள்ளை இந்த யசோத பிராட்டி ஏன் இவளை வர்ணிக்கிறார் இப்படி வர்ணிக்க வேண்டிய அவசியம் படைத்தோடு கண்ணனை வர்ணிக்க வேண்டியதுதான் தன்னுடைய அவயவத்தை வர்ணிக்க வேண்டியதுதான் பாதாதி கேசாந்த வர்ணிக்க தொடங்கி இருக்கிறார் அது பொருத்தம் நடுவிலே தாயை இப்படி வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன யசோதை பிராட்டி இது சமாதானம் சொல்லணும் கேள்வியே நமக்கு கேட்க தெரியாது முதல்ல தன்னுடைய தாயாரோ இல்லையோ ஆனா அழகா இருக்கான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் அது விடத்துல காரணம் சொல்றார் விடத்துல ரொம்ப இளமை பருவத்தோட கூடினவள் இவ்வளவு இளமை பருவத்தோட கூடி இருப்பதை ஆனால் அவளுக்கு போகம் தான் போகத்தை அனுபவிக்கணும் பத்தியோட கூடி போகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கும் இளமை பருவத்திலேயே குழந்தை பிறகு குழந்தை பிறந்தாலும் என்ன பண்ற மாமியாட்டையோ அல்லது தங்க அம்மாட்டையோ குழந்தைய கொடுத்துட்டு ஆத்துக்காரரோட சினிமாவுக்கு போறேன் உலகத்துல இருக்காது அவன் போயிட்டு வரோம்னா நாங்களும் கொஞ்சம் ஏதாவது எப்ப பார்த்தாலும் குழந்தைய பார்த்துருக்கோங்க நீ கொஞ்ச நாள் பாத்துக்கோ அப்படின்னு ஆசையாவது விட்டுட்டு போறான் ஆண் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படக்கூடிய பருவம் அப்படிப்பட்ட பருவத்திலே கூட அந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் கண்ணனை வளர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தவள் இவள் அதை காட்டுவதற்காகத்தான் படைத்தோர் இடவாய்ச்சி என்கிற இடத்துல அந்த பருவம் இருந்தாலும் கூட தன்னுடைய போகத்தில் அவள் ஈடுபடவில்லை கண்ணதிராணி நன்றாக கண்ணும் கருத்துமாக வளர்ப்பதிலேயே தன்னுடைய காலத்தையெல்லாம் செலவழித்தாள் என்று காட்டுவதற்காகத்தான் இவளை பற்றி வர்ணிக்கிறார் இடத்திலே அவருடைய தோளுடைய பனைத்தோல் இளவாய்ச்சி பனைத்த தோலை உடையவள் இளம் பருவத்தையுடையவள் அப்படிப்பட்ட பெண் பிள்ளை இளவாய்ச்சி பால் பாய்ந்த பொங்கல் அவருடைய பால் நிறைந்திருக்கக்கூடிய கொங்கை அதாவது தனத்தை பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு அணைத்துக் கொண்டு அதை நன்றாக புதித்து கிடைக்கிறான் பானம் பண்ணி கிடைக்கிறான் அனைத்து ஆற உண்டு கிடந்த விப்பிள்ளை கிடந்த இந்த குழந்தை கிடந்த விப்பிள்ளை மனித காரியம் என்ன அவருடைய கணக்காய் வெள்ளித்தலை நின்றிடக்கும் அவருடைய திருவடி தாமரைகளிலே கணக்காய் வெள்ளித்தலை வெள்ளித்தலை வெள்ளியினாலே ஆன வளை தண்டை முதலிய பொருசு முதலியவைகள் இதைத்தான் வெள்ளித்தலை நன்றாக நின்று இலங்குகிறது பிரகாசிக்கிறது நம்முடைய திருமேனி சம்பந்தத்தாலே பிரகாசிக்கிறது அவனோ கண்ணங்கிறது கிருஷ்ணன் இவோ வெள்ள இருக்கக்கூடியது பிறப்பிள்ளைகளுக்கு இடைகளுக்கு இடைகளுக்கு எல்லாம் வெள்ளியில தான் ஆசை தங்கத்துல ஆசை கிடையவே கிடையாது ஏன் பரபாக சோபை அதுதான் அவர்களுக்கு சோபை அளிக்கிறது கருப்பா இருக்கிறவா வெள்ள வஸ்திரம் உடுத்திக்கலாம் அண்ணன் வெளுப்பா இருக்கிறவா பல நிறத்துல உடுத்திக்கலாம் ஆனால் கருப்பா இருக்கிறவாடிக்கே வள்ளையே அழகு பண்ணும் அதனால இவெல்லாம் கருப்பார் கூடிவா எனக்கே கிருஷ்ணன் பேரு அதனால இவனுடைய திருவிழித்தாமர்களே கணைக்காலின் வெள்ளிக்கலை நின்று இறங்குகிறது பிரகாசிக்கிறது அல்லது திருமையின் சம்பந்தத்தாலேயே பிரகாசிக்கிறது ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாளாக இருக்கிறபடினாலே அது பிரகாசிக்கிறது காட்டுகிறார் விடத்துல கணைக்காலில் வெள்ளித்தலை என்றிழங்கும் இணைக்காலில் வெள்ளித்தலை என்றிழங்கும் கணைக்கால் இருந்தவா காணியவே கருணையே அதை பார்த்து அனுபவிக்கக்கூடிய அழகை உடையவர்கள் நீங்கள் அழகு உடையவர்களுக்குத்தான் அழகை அனுபவிக்கும்படியான திறன் உண்டு சாமர்த்தியம் உண்டு நீங்கள் காரிகை காரிகை அர்த்தம் அழகுடைய பரம சௌந்தரியவதிகள் சுந்தரிகள் நீங்கள் ஆகையினாரே உங்களுக்குத்தான் சௌந்தரியத்தை அனுபவிக்கும்படியான திறமை உண்டு திறமசாலிகள் நீங்கள் வந்து பாருங்கள் அனுபவியுங்கள் என்று காரிலே சாத்தி இருக்கக்கூடிய அற்புதமான கணைக்கா கணைக்காலிலே வெள்ளி தலையை காட்டுகிறாள் இடத்துல இதான் வெள்ளி வலை கைப்பற்றாங்க அடுத்து இருக்கிற பெண் இருக்காளே இந்த பெண்ணை அழைச்சிட்டு போறான் அவன் இடப்பெண் இடப்பெண்ண வந்தான் அழைத்து கொண்டு போனான் அழைத்து கொண்டு போன காலத்துல என்னவன் இடமான் புகுமோர் திருக்கோளூரே வந்தான் வெள்ளி வலை கைப்பற்ற பெற்றதாரையை விட்டேன் திருக்கோளூர் பெண்ணு ஒத்தி அதே போல திருவாலி போன பொண்ணுத்தி திருவாலி போன பொண்ணை பத்தி பரகார நாயகியை பற்றி சொல்ற வந்தான் கல்வன் கொள் யானறிய சரியான பாட வந்து வெள்ளி மருங்கலன் தன் மரமாண்டை வந்து வள்ளிவளை உழைக்கப்பட்ட பெற்றதாயரை விட்டகன்று அன்னலம் பூங்கழி அணியாரி புகுவது போலோன்ற